முன்னை வினையலாம் மூங்கில் குடியமுதன் கமல போதிரண்டும் என்னுடைய சென்னை கனியாக சேர்த்தேன் தென்புலத்தார் என்னை கடவுடையேன் யான் நயந்தர் பேரின்னமெல்லாம் அருளினவிபால் ஜெயந்தர் ஏற்றி ராமானுஜமுனி தாழினமே உயர்ந்த திருவரங்க தமுதாங்கு மண்பால் எம்பம் கலித்துறை அந்தாதியோதைஞமே சொல்லின்றோன்றதை போதைக்கு தொழிலையும் நல்லன்பரேக்கு முன் நாமமெல்லாம் இந்த நாவினுள்ளே வழி நல்க मरामानु